இறுதி நாளில் அவர்களை ஒன்று திரட்டுவான் நிச்சயமாக அவன் ஞானம் மிக்கவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் ஓசை தரக்கூடிய கருப்பான அலர்மண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம் அதற்கு முன்னர் ஜான்னை ஜின்களின் மூலபிதாவை கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் நபியே உம்முடைய ரப்பு மலக்குகளிடம் ஓசை தரும் கருப்பான அலர் மண்ணிலிருந்து மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்றும் அவருக்கு நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ஆவையிலிருந்து ஊதியதும் அவருக்கு சிரம் பணியுங்கள் என்றும் கூறியதை நினைவு கூறுவீராக அவ்வாறே மலக்குகள் அவர்கள் எல்லாரும் சிரம் பணிந்தார்கள் இபிலிசை தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டும் விலகிக் கொண்டான் இபிலிசே சிரம் பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விலகி இருந்ததற்கு காரணம் என்ன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 நிச்சயமாக அவ்வூர் நீங்கள் பயணத்தில் வர போகும் வழியில்தான் இருக்கிறது இடமாக மோமீன்களுக்கு இதில் தகுந்த அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அடர்ந்த சோலைகளில் வசித்திருந்த சுஐபுடைய சமூகத்தாரும் அக்கிரமக்காரர்களாக இருந்தனர் எனவே அவர்களிடமும் நாம் பழி வாங்கினோம் அழிந்த இவ்விரு மக்களின் ஊர்களும் பகிரங்கமான போக்குவரத்து வழியில்தான் இருக்கின்றன